சீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு ஆரண நான்கின் பொருளையாழ்வார்களாய்ந்தடவே அன்புடனே அம்புவியோர் அனைவரும் ஈடேறவென்று நாரணனார் தாள்களிலே நாலாயிரந்தமிழால் தமிழால் நன்னியுரை செய்தவற்றை நாடி வகை தொகை செய்தாய் ஊரனமா ஞானியர் சேர் பொங்க புகழ் தூப்புல் வரும் புனிதர் என்றும் பிள்ளை என்றும் புவியோர் புகழ் வேங்கடவா தாரணியோர் இங்கு இங்குகக்க சாற்றியனர் பிரபந்த சாரன் தனையுரைத்து வாழுமனன் தந்தருளா என்றனக்கே ஆதிமரையோதிமகள் அயக்கிரதம் மருளால் அன்புடனே தோப்புல் நகர் அவதரித்திங்கு வந்து பாதியரை வென்று வந்து வன்பு வன்புவிமேலெதிராசர் வாழ்வுருணல் தரிசனத்தை வன்மையுடனே வளர்த்து நீதி நெறி தவறாமல் நிறுத்தியிடும் வேங்கடவா நேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகள் எல்லாம் உணர்ந்து சாதுசனம் வாழவென்று சாத்தியனல் பிரபந்த சாரம் தனையுரைத்து வாழுமனம் தந்தருளா என்றனக்கே ஆழ்வார்கள் அவதரித்த நாளூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வகையான தொகை இலக்கமற்றுமெல்லாம் ஈழ்வாகமேதினிமேல் விளங்க நாடும் விரித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோரு தங்கள் நீழ்பாதம் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேசமுடனடியேன் தன் நெஞ்சுதானே ஆழ்வார்கள் அவதரித்த நாளூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வகையான தொகையிலக்கமற்றுமெல்லாம் வீழ்வாகமேதினிமேல் விளங்க நாடும் விரித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோரு தங்கள் நீழ்பாதம் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேசமுடனடியேன் தன்னெஞ்சுதானே அருள் மிகுத்ததொரு வடிவாய்க் கச்சி தன்னில் ஐப்பசி மாத திருபோனத்து நாளில் பொருள் மிகுத்த மரவிளங்கப் புவியோருய பொய்கதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் இருளதனில் தன்கோவலிடைகழிச் சென்று இருவருடன் நிற்கவும் மாலிடை நிற்க திருவிளக்காமென வையந்தகளினூராம் எழும்பொருள எனக் கருள் செய்திருந்த நீய தடன்மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேலை பசிகில நாள் வந்து இடர் கடியும் தன் கோவலிடை சென்று இணையில்லாம் மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவரும் என்றறியா வண்ணம் நல்லிருளில் மால் நெருக்க நந்தாஞான